ശ്രീശൈലേ ശതയാപാത്രം ദീപത്യാദിഗുണാത്മേന്ദ്രഭ്രമണം വന്ദേരം ഗുണം ലക്ഷ്മീരാജസമാരംഭാമസ്പദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരായോണിക്കവച്ചുരാമേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശതൈകസിദ്ധോ శరణో శరణం ప్రభత్తే మాతాపిതാ శ్రీకృష్ణస్య శ్రీమత్పరాంకుశమణి ప్రణదోస్మిమాతామామీ చేరం వరిరత్వాన్యమే వందే கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று வேண்டிய வேதக்கோதி வெற்றிகளியறுத்தான் பதங்கையாமுறையமத்தே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உன் சேவலை பெரியோமோடும் நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு மடிவாயினின் வளமார்பினில் ஆழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சுடராடியும் பல்லாண்டு படைபோர் பக்கமடங்கம் அப்பாந்த தன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு பல்லாண்டு

கோடு மனமுடையீர்கள் வரம்பொழில் வந்துள்ள கூடுமி நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வெண்ணே பாடுமணமுடை பத்தருள் வந்து வல்லாண்டு கூறுமினே குலத்தை கதிபதியாகிய சுரைராக்கதரை இந்த குலத்தை எடுத்து கலைந்த இருளே கேசந்தன குலத்தினுள்ளேர் வந்தடுதொடுது ஆயிர நாமம் சொல்லி அண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டினால் தொடங்கி வந்து வழிபடியாட திருவிடவில் அந்தி அம்பதில் அறிவுறு அரியடித்தவனை வந்த நதியில பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ன பாடுது என்ன சக்கரத்தின் கோயில் பொடியாலே கொட்டொண்டன் நின்று குடி குடியா குருபடைவானனை ஆயிரம் குருகுடுதிவாய சுரத்தியாடி வல்லானைக்கு பல்லாண்டு கோருது நல்லதோர் சோறும் நேதனமத்தானி சேவகமும் கையுரைத்தாயும் கலத்தக்க போனதாக கொண்டலமும் நல்லதோர் சாந்தமும் தந்து என்ன வெல்லுகிறா கவல்லா கையுடை நாகப்பகை குடியானுக்கு பல்லாண்டு கூறு உடைத்த கலந்தனன் பேதகவாடை உடைத்து கலத்ததுண்டு துரைத்த படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுது திருமதுரையில் சிறை குணித்து ஐந்தலைய பைனாக தலைப்பாய் உன்னை பல்லாண்டு கோர்ந்து பலவழியால் நமோ நாராயணா நாமம் பலவ பல்வகையால் அம்பவித்திரனே உன்னை பல்லாண்டு வில்லியை சார்கரென்றும் வில்லான் நான் தன்னை வில்லிவத்தார் விட்டு தன் விரும்பியதாண்டென்ன வெண்ணுரைப்பார் நமோ நாராயணாய வெண்ண பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்த திவர் பரவேட்டியை சார்கமென்றும் வில்லாண்டான் தன்னை வில்லியோத்தோர் விட்டுவிட்டான் விரும்பியதாண்டென்ன வெண்ணுரைப்பார் நமோ நாராயணாய வெண்ண பல்லாண்டம் பரமாத்மனை புகழ்ந்திருந்தேத்துவார் பல்லாண்டு விடயாந்தரே வாழ்வார் அருளாக சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பண்ணிய என்ன பண்ணி தென்குருகோர் நம்பி அன்னைக்கு மமதோரம் என்னாவை கேரள் இன்பமைதினேன் அவன் பொன்னடிமை மயவமத்தறிய குருகோர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே தேவபிரானுடை குருகோர் நகர் நம்பி காலுரியனாய் அடியேன் நான் மலையாளர்கள் உண்மையாக கருதுவராதன் என்னையாயத்தனாய் என்னையாண்டிடம் தன்மையான் நம்பினேன் நம்பினேன் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்னே தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்னதன் புகழ் ஏத்தவருமாட திருக்குறுகோர் நம்பி என்னமென்னை பாத்தியருளினான் அரிய அம்புகன் தமிழ் சடகோபனருடைய அடியவரின் புற அருளினான் அவ்வருவரையின் பொருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டே இவ்வுலகினில் மிக்கதே வேதத்தினற்பொருள் நிற்கப்பாடி என்னை சொல் நிறுத்தி சடகோபனன் நம்பிக்கை ஆல்புக்காதல் அடிமை பயணம் மாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வார் குருகோ நம்பி முயல்கின்றேன் குந்தன் மொழிகளற்கண் பயனாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வார் நின்னார் பொழில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்ற குந்தன் மொய் கடற்கண் பயனை அடைந்தவர்கெல்லாம் அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவதி கைகுந்தம் காண்பினே அடைந்தவர்கெல்லாம் அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினேனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணி அன்னை தென்குருகோர் நம்பி அண்ணா கால் அன்னை கமதோ என்னாலுக்கே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாயிரம் மணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு படிவாய் நின் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு அடிவார்வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவார் பக்க முழங்க அப்பாந்த சண்டியம பல்லாண்டு ராமானுஜா திவ்யாக்கியா அபிவர்த்ததாம் रामानुजादिव्याख्या प्रतिवादरमज्वला यन्नव्यापिनी भूयात् सायुलोकैर्हिरे श्रीमान् श्रीरङ्गस्य गुणभद्रवामनुजिनं संवर्धया श्रीमान श्रीमान् श्रीरङ्गस्य मुरपत्रवामनुदिनं संवर्धय नमः श्रीशैलनाथाय बुद्धीनगरजन्मने साधरत्तपरमव्याप्तकैङ्गल्यालिने श्रीशैलेशदया पात्र श्रीपत्यादिगुणात्मवम् यतीन्द्रप्रमणम् वन्दे मादरम् मुने वायुदिर्वायुपुषिपेण्णे मादकवाल्वाडम्

பிரியமார்பம் பாடிய சுந்தர திருத்தோழினை பாடிய ஐயமேந்திய முக்கோலும் பாடிய கரணபொங்கிய கண்ணினை பாடிய பொய்யிலான மனவார மாமொழி புந்தி பாடி புகழ் பாடி பாடிய அடியார்கள் பாட அரங்கநகர் வாழ சடலோபம் தமிழ் வாழ கடல் சூழ் உலகம் வாழ No.